அதனால்தான் போகி பண்டிகை நடந்த அறுவடை எல்லாம் அறுத்துக்கு வந்து அனுபவிக்க துவங்குற நாள் போகி பண்டிகை பண்டிகை இவங்கெல்லாம் போகிகள்னு சொல்றது அனுபவிப்பவர்கள் பேர் போகிகள் தான் அனுபவிப்பவன் அப்படி அனுபவிப்பவன் யாரு அப்படின்னா சுதீர் சுதீஹி சுதீஹி அல்லது சுதீர்னா யாருன்னா தீகினா அறிவு தீகினா அறிவாளிகள் சிறந்த அறிவாளிகள் மெய்யறிவு உடையவர்கள் மத்திய நுட்பம் உடையவர்கள் போக்தா இந்த பாலை அருந்தபவர்கள் எந்த பாலை அர்ஜுனனுடைய சாக்கில் அர்ஜுனனை சாக்காக வைத்துக்கொண்டு ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு இந்த ஸ்ரீ கிருஷ்ணரால் கறக்கப்பட்ட இந்த வேதம் கொடுத்த இந்த பால் யாரால் விரும்பி அருந்தப்படுகிறது மிகப்பெரிய அறிவாளிகளால் விரும்பி அருந்தப்படுகிறது சுதிர் போக்தா அப்படி துக்தம் கீதா இப்படிதான் துக்தம் தோக்தம்னா கறப்பவர் துக்தம்னா கறக்கப்பட்டது இப்படிதான் கறக்கப்பட்டது இது இந்த கீதா இந்த பகவத்கீதா இப்படி கறக்கப்பட்ட பால் ஸோ இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா வேதங்கள் பசுக்கள் இந்த அந்த பசுவோட பால் எது பகவத்கீதை அப்போ இந்த பசு வளர்க்கறதுடைய நோக்கமே என்னன்னா இந்த பாலுக்காக கரெக்ட் இந்த பாலே கிடைச்சிட்டது அப்புறம் என்ன கஷ்டம் ஒன்றும் கஷ்டமே இல்லை எசன்ஸ் இந்த பசு வளர்க்கறதுனுடைய லட்சியமே இந்த பால் தான் அந்த பால் தான் இந்த பகவத்கீதா ஸோ இந்த பகவத்கீதையை எடுத்து குடிச்சா பசுவை வளர்த்த பிரயோஜனமும் கிடைச்சது பாலை குடித்த பிரயோஜனமும் கிடைச்சிது ஸோ என்ன கிடைச்சணுமோ அது கிடைச்சி போயிடுச்சு அப்படி துக்தம் கலக்கப்பட்டது எதுன்னா இந்த பகவத்கீதா துக்தம் கீதா இந்த பகவத்கீதை எப்படிப்பட்டதுன்னா அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்னா அழிவற்றது அழிவற்ற நிலையை தருவது மரணமற்ற நிலையை தருவது வழி வேதனைகள் அற்ற நிலையை தருவது பேரின்ப நிலையை தருவது பேரானந்த நிலையை தருவது அமிர்தம் இந்த பகவத்கீதா வந்து அமிர்தம் அது எப்படிப்பட்டது அது மகத்து the great very very great அதை வர்ணிக்கிறது வார்த்தையே கிடையாது அப்படிப்பட்ட சிறப்பானது பகவத்கீதா இதை அருந்துபவர்கள் யாரு இதை அருந்துபவர்கள் சுதீர் மிகப்பெரிய அறிவாளர்கள் மிகச்சிறந்த அறிவு இருந்தால்தான் அவங்களுக்கு இதை மதிக்க முடியும் இதை புரிந்து கொள்ள முடியும் இதை ஏற்க முடியும் அப்போ இதெல்லாம் நமக்கு படிக்கிறோம் கத்துக்கிறோம் நம்ம யார் நம்மெல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் கொடுத்து வச்சாங்க ஓகே இப்போ எங்கே வரும் இப்போ வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது பக்கம் புஸ்தகத்தில் திரும்ப வந்துட்டோம் முடிக்க போகிறோம் அப்படி तत्र விஜயக श्रीः விஜயக பூத்திகி துருவா நீத்திகி மதிஹி இவைகள் எல்லாம் நிலை பெறும் ஆக இல்லை நீத்திகி இவைகள் எல்லாம் நிலை பெறும் என்பது மம மதிகி என்னுடைய உறுதியான நம்பிக்கை என்னுடைய உறுதியான கொள்கை என்னுடைய உறுதியான முடிவு என்னுடைய சங்கல்பம் என்னுடைய கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கிறது அப்படி யார் சொல்றா நான் சொல்றேன் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படி சஞ்சயன் சொல்கிறார் இந்த பகவத்கீதையினுடைய கட்டமைப்புல சஞ்சயன் சொல்றார் இந்த புஸ்தகத்துடைய கட்டமைப்புல இதை சொன்னவன் நான் சொல்கிறேன் என்ன பொறுத்தளவுல என்ன அப்படின்னா எங்கே ஸ்ரீகிருஷ்ணர் இருக்காரோ எங்கே அர்ஜுனர் இருக்கிறாரோ எங்கே இப்படிப்பட்ட போதிப்பவரும் கற்பவரும் இருக்கிறாரோ எங்கே இந்த போதனை இருக்கிறதோ அங்கே எங்கே இந்த போதனை ஏற்கப்படுகிறதோ கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லா விதமான ஸ்ரீயும் விஜயங்கள் மிகச்சிறந்த வெற்றியும் நிகரற்ற வெற்றியும் பூத்தி எல்லா விதமான பெருமைகளும் புகழ்களும் கௌரவங்களும் துருவா நீத்திகி உறுதியான நீத்தியும் நிலை பெறும் என்பது என்னுடைய கொள்கை என்னுடைய நம்பிக்கை இந்த துருவா நீத்திங்கிறதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்குமே இந்த ஸ்ரீ விஜய பூத்தி துருவா நீத்தி இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இருந்தாலும் இந்த துருவா நீத்திங்கிறது இன்னொரு பொருள் இருக்கு சூக்மமான பொருள் இது ஒரு சிக்கலான பொருள் ஆனால் இதை புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும் என்னென்றால் இந்த போதனை எந்த எந்த பலனை தருகிறதோ அதுதான் துருவா நீத்தி அதை புரிஞ்சுக்கணும் இதை முன்னாடி சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா எது துருவா நீத்தியோ எது நீத்தியோ அங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை இங்கே எது இருக்கிறதோ என்ன முடிவு இருக்கிறதோ அதுதான் துருவா நீதி அதே சார் ரெண்டும் ஒன்று தானேண்ணா ரெண்டும் ஒன்று கிடையாது முதல் விளக்கத்தில் என்ன பொருள்னா நான் எதை நீதின்னு நினைக்கிறேனோ அது அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிறோம் பல நேரம் சிற்றறிவு படைத்தவர்களுக்கு தவறே சரின்னு தோண முடியும் சரி தவறுன்னு தோண முடியும் அந்த நிலைமையில எது சரின்னு நினைக்கிறாரோ அது அங்க இருக்கும்னு எடுத்துக்க முடியாது அங்க அது இருக்கிறதுனால பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நான் தவற சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த இடத்துல அது இருக்குன்னா நான் அந்த தவற கடைபிடிக்கிறேன்னா கடைசியா நான் தோல்வி தான் அடைய போறேன் கரெக்ட் அப்ப அது அங்க இருந்த பிரயோஜனம் கிடையாது அந்த அந்த ஒரு விஷயத்த அந்த போதனை செஞ்சு பிரயோஜனம் கிடையாது எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலன்னாலும் சரி நான் அதை நீத்தின்னு நினைச்சாலும் சரி அதை நான் அநீத்தின்னு நினைச்சாலும் சரி எது நீத்தியோ அங்கே இருக்க வேண்டும் அது அப்போ அதுக்கு பேர் தான் பாதுகாப்பு அதுக்கு பேர் தான் நம்பகத்தன்மை உள்ள இடம் அப்போ எங்கே இந்த போதனை இருக்கிறதோ எங்கே இந்த போதனை போதிக்கப்பட்டதோ எங்கே இந்த போதனை புரிந்து கொள்ளப்படுகிறதோ பட்டதோ அங்கே இருப்பதுதான் சரியான முடிவு ஊரில் உலகத்தில் ஈபிக்கோ சொல்லுவது இதெல்லாம் ஒன்று கிடையாது இந்திய அரசியல் சாசனம் சொல்லலாம் ரஷ்ய அரசியல் சாசனம் சொல்லலாம் ஆயிரம் புத்தகங்கள் எதை வேணாலும் சொல்லுவோம் ஈவன் ராமாயணம் மகாபாரதம் என்னமோ சொல்லலாம் யார் என்ன சொல்றாங்கிறதெல்லாம் நம்ம பேச்சு கிடையாது அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் சயின்டிஸ்டாக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் உத்தம புத்திரனாக இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது இந்த போதனை இந்த வேத போதனை சரியான போதனை சரியான புரிந்து கொள்ளுதல் இந்த இரண்டும் எங்கே ஸ்பார்க் ஆச்சோ ஃபியூஸ் ஆச்சோ இந்த இரண்டும் எங்கே கிளிப் ஆச்சோ இரண்டும் எங்கே மெர்ஜ் ஆச்சோ அங்கே துருவ நீத்தி பிறக்கிறது நிலையான நீத்தி பிறக்கிறது அதுதான் துருவமான நீத்தி சும்மா நம்ம வந்து நம்மளுடைய சிற்றறிவுக்கு நீத்தியை வளைக்காமல் பார்க்க வேண்டும் அப்படி இதுக்குள்ள ஒரு சூக்மமான புறம் இருக்கு இதை நம்ம எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் என்ன சொல்லலாம் அங்க இருந்து நிலையான நீதி நிலை பெறும் சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன தகுதி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே இந்த ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்திடமிருந்து வருவது துருவா நீதி அது சரியான நீதி அதை தான் நான் ஏற்க வேண்டுமே தவிர நான் எதை நீதி என்று நினைக்கிறேனோ அது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது எது துருவா நீதியோ அது என்னை ஜெயிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல தான் மீதி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கணும் எங்கே இந்த ஞானம் இருக்கிறதோ அவனிடம் இருப்பது தான் செல்வம் மீதி பேர்கிட்ட இருக்கிறதெல்லாம் செல்வம் கிடையாது மீதி பேர் நீங்க நினைக்கலாம் ஆயிரம் கார் வச்சிருக்காரு சார் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காருன்னா அதெல்லாம் செல்வம் கிடையாது அதெல்லாம் கில்வம் அவைகளெல்லாம் அழிப்பவைகள் அது அது காப்பவைகள் கிடையாது இந்த ஞானம் இருப்பவனிடத்தில் அது ஒரு ரூபாயா இருக்கலாம் ஒரு கோடியா இருக்கலாம் ஒரு ஆயிரம் கோடியா இருக்கலாம் ஒரு பிக்ஷை பாத்திரமா இருக்கலாம் அவனிடம் எது இருக்கோ அதுதான் உண்மையான செல்வம் அதுதான் ஷெரிங்கி அவனிடம் அவன் எதை ஜெயிக்கிறானோ அதுதான் உண்மையான வெற்றி இந்த உலகத்தில் மீதி பேர் ஜெயிக்கிறதெல்லாம் வெற்றி கிடையாது அவருடைய புகழ் தான் உண்மையான புகழ் மீதி பேரெல்லாம் உலகத்துல பெரிய புகழை அடைஞ்சிருக்கலாம் சார் இவர் மிகச்சிறந்த பிரைம் மினிஸ்டர் சார் இவர் மிகப்பெரிய புல்லாங்குழல் வித்துவான் சார் இவர் மிக சிறந்த ஒரு ஆசிரியர் சார் இவர் மிகச்சிறந்த ஒரு ஓவியர் சார் இவர் மிகச்சிறந்த ஒரு டைலர் இப்படி உலக புகழ்களை வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் புகழ் இல்லை இவர் மிக சிறந்த பிக்ஷுன்னு பேர் வாங்கியிருந்தாலும் இதுதான் உண்மையான புகழ் இந்த புகழ் தான் நன்மையை தரக்கூடியது இந்த புகழ் தான் தொல்லையை தராதது பூத்தி அதே போல இவர் எதை இவர் எதை பேசுறாரோ அதுதான் நீத்தி மீதி எல்லாம் நீத்தி கிடையாது இதுதான் என்னுடைய மத்தி என்னுடைய கன்விக்ஷன் என்னுடைய சங்கல்பம் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் நான் புரிந்து கொண்டது இதுதான் என்னுடைய நிலை பெற்ற அறிவு இதுதான் என்னுடைய உறுதியான எண்ணம் இதுதான் என்னுடைய வைராக்கியம் என்னுடைய உறுதி உறுதியான முடிவு என்னுடைய சரத்தை மத்திர் மம பொருள் படிச்சிட்டோமா பொருள் படிச்சிட்டோம் ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடலாம் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண கிருஷ்ண எத்திர பாருதோ தனுர்தர यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो श्रीनयो भ्रुवाणी तिर्मति மனிதனின் பயனதை உடன் பிறக்கும் பயனதுடன் பிறக்கும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்ன கற்ற சாஸ்திரம் என்ன கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நான் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக அர்ஜென்ட் விஷயம் இறையே நிலை நூறு இறையே நிலை நூறு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம குருபியோ நம ஹரி ஓம் நான் இது சின்ன சுலோகம் தானே முடிஞ்சிடும்னு நினச்சேன் பார்த்தா இது ஒரு ஆ சார் சொல்லுங்கள் நேற்று ட்ரை பண்ணோம் இல்லைங்களா பேசணும் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஓ சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை சார் இப்போ அந்த அந்த கல்விகள் கட்டுறோம் இல்லைங்களா அந்த பீரியடில் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பிரார்த்தனை ஆன்லைனில் அதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஆன்லைன்லேயே பிரார்த்தனை சொல்லி இந்த நேரில் வராத்திரி வர்றது சிரமப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஸ்கைப் மூலயமா இந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஹரி ஓம் வைக்கலாமா ஆ வைக்கலாமா அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் வைக்கலாமா வைக்கலாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு சொன்னோம்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ்கர் இல்லையா பேசுங்க பேசுங்க இல்லை பரவாயில்ல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பாருங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ்வளோதான் உங்களோட ஈமெயில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நான் மெசேஜ் தான் அனுப்புகிறேன் சரிங்களா சரி நீங்கள் பாருங்க பாருங்கள் நல்லது நல்லது கூப்பிட்டு சொல்லுங்க ஓகே ஓகே பார்க்கலாம் ஹரிவும் ராம் ராம் ராம் ஹரிவும் ராம் ராம் நல்ல ராசன் இல்லை இல்லை இது இல்லை இது சர்வீஸ்லாம் இல்லைங்க இது அந்த கல்வியினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க ஓ சரி சரிங்க சரிங்க okay okay right right right ஓகேங்க ஓகேங்க இல்லை இருக்காரு இருக்காரு இருக்காரு இருக்காரு வந்திருக்காரு இருக்காரு சுவாமி இருக்காரு இல்லை அதுதான் அதுக்கு தான் ஒரு சின்ன கட்டமைப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம் அது வந்து முதல்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸும் அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் மூலியமாகவும் நம்ம தொடர்பு வச்சுக்கிற மாதிரி எப்படி ஃபேஸ்புக் இருக்கோ அதே மாதிரி நமக்குன்னு சொல்லி ஒரு புக் ஒன்று ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி அதில் வந்து த்ரூ தேட் நம்ம வந்து எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அந்த மெம்பர்ஸ்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஐடியாஸு அவங்க கற்ற நல்ல இந்த கல்வினால் அவங்க பெற்ற பயன் அவங்களுடைய டவுட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த இது மூலிமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இப்போ ஏற்கனவே கட்டுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளோ ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம்னா அதுக்கு அவங்க அதை தொடர்ந்து பயனடையணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அது மூலிமா அவங்க வரலாம் அது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இமெயிலில் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள் whenever you find time உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நீங்கள் இதை லிங்க் பண்ணலாம் மூணு வழியாக ஒன்று ஃபோன் மூலயமா இது பண்ணிக்கலாம் ஸ்கைப் மூலயமா பண்ணலாம் வெப்சைட் மூலயமா பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமான தொடர்பு எப்படி இருக்கிற மாதிரி சுவாமிஜியும் எப்போதுமே வந்து ஸ்கைப்பில் வருவார் அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எப்போது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த கிளாஸஸும் மற்ற ஆசீர்வாதமும் கொடுக்குறது வசதியாக இருக்கும் ஆ சரிங்க சரிங்க ஓகே ஆ சரிங்க ஓகேங்க கண்டிப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு இது ப்ராசஸ் அது பண்ணலாம்னு சொல்லி சுவாமிஜி ஆ சுவாமிஜி இங்கே தான் இருக்காருங்க இப்போ கோயம்புத்தூர் கிளாஸ் நடந்துருக்கு ஸோ இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பகவத்கீதை இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து சில டாபிக்ஸ் எடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நான் இந்த இது இந்த இதில் நான் அஞ்சு லெவல் முடித்தவங்க ஸோ அதில் நான் ஒரு ஒரு கொஞ்சம் லிங்க் இல்லாத மறுபடியும் அவர்கிட்ட நான் கொஞ்சம் லிங்க் ஏற்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுனால அவர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு இப்போது இப்போது அதுக்கான ப்ராசஸ் நானும் சுவாமிஜியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் நான் ஒரு சுவாமிஜியை பார்ப்பேன் நான் வேணால் கேட்குறேன் அவர்கிட்ட சரிங்களா அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் நேரில் வந்து ஒரு டைம் வந்து பார்த்து போனாலும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை நான் உங்களுக்கு நான் ஈவினிங் நான் சுவாமிஜி டைம் கேட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னைக்கு ஈவினிங்கோட நாளைக்கோட சண்டேவோ எப்போ வரலாம் நீங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க நேட்டிவ் பிளேஸ் செல்வபுரம் ரைட்டுங்க அவர் நீங்கள் வெள்ளலூரில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் சரிங்களா சுவாமி வெள்ளலூரில் தான் இருக்காரு அந்த போத்தில் ஒரு இல்லைங்களா இல்லை அதான் உக்கட அந்த உக்கடத்துலேருந்து நீங்கள் போத்தனூர் வருவீங்க இல்லைங்களா போத்தனூர்லேருந்து சிங்கானூருக்கு ரூட் வரும் இல்லைங்களா அதில் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளலூர்னு ஒரு ஊர் இருக்குது சரிங்களா வெள்ளலூர் வெள்ளலூர்னு சொல்லி அந்த தேனீஸ்வரர் கோயிலாக இருக்கும் அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் அங்கே தான் இருக்கிற பக்கத்து தான் இருக்கும் நான் இல்லை இப்போ அங்கே இல்லை அங்கே இல்லைங்க அங்கே இல்லை இங்கே இப்போ இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் சரிங்களா இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி நாங்கள் வந்து இது போடல அந்த சென்டர் போடல ஜஸ்ட் இப்போது சுவாமிஜி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இது பண்ணியிருக்கோம் ஸோ இது அது டைமில் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம்